சம்மாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்கள் தமது அன்றாட போக்குவரத்தின் போது பல்வேறு பிரச்சினைகளை சந்திப்பதாக தெரிவிக்கினர் இதுகுறித்து கேட்டறிகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் ஏ எல் முகமது சினாஸ் பொது போக்குவரத்தை நம்பி தொழில்நுட்ப கல்லூரிக்கு வரும் நாம் சீரான பஸ் சேவை கிடைக்காமையால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடுவதாக கூறுகின்றார் இந்த தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவன் ஃபைசல் யூனிஃபார்த்தை கண்டாலே பஸ் டிரைவர்கள் மாதிரி நிப்பாட்டுற இல்லை ஒவ்வொரு மாசமும் சீசன் எடுத்து போறோம் இப்படி இருந்தும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணினா அது எத்தனையோ பஸ் போகுது வருது ஆனா ஒன்று கூட எங்களுக்கு நிப்பாட்டுறது இல்லை ஏன்னு கேட்டா சீசன் எடுத்து பிரயாணம் பண்றதால அவங்களும் எத்தனை எங்களுக்கு பயன் இல்லைன்னு சொல்றாங்க தொழில்நுட்ப கல்லூரிக்கு மாணவர்கள் நிறைய பேர் வராங்க நான் எவ்வளவு காலமா சொல்லி வரேன் அப்படி இருந்த ஒரு பஸ் சேவை ஒன்று போட்டு தரத்துக்கு வந்து அவங்க முன்வரையில்லை இன்னும் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் விதிமுறைகளுக்கு அமைய பருவகால பயணச்சீட்டை தாம் பயன்படுத்துவதனால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் தம்மை ஏற்றிச் செல்ல மறுக்கின்றனர் என தெரிவிக்கின்றார் மாணவி ருஸ்பா மார்னிங் வரும்போதும் பஸ் தாமதமாக வருவதால் கிளாஸில் பாடங்களை சரியான டைமில் ஃபாலோ பண்ண முடியாமல் உள்ளது பஸ் டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டாமல் கண்டக்டரும் பின்னால் வருது பஸ் என்று சொல்லி எடுத்து செல்கின்றார்கள் வீட்டிலும் தாய் தந்தையர்களால் கடும் கஷ்டப்படுகிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களின் இந்த பிரச்சனை குறித்து மற்றொரு மாணவனான எம் எச் எம் அசீம் கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு சரியா மூணு மணிக்கு கிளாஸ் விட்டதும் நாங்கள் பஸ்ஸுக்காக காத்து நிற்போம் அந்த டைமில் ஒன்று ரெண்டு மூணு பஸ்ஸுகள் வரும் நாங்கள் ஹை போட்டு நிப்பாட்டுவோம் மாணவர்கள் எங்களை ஏற்றி போக மாட்டார்கள் தீவில் அக்கறைப்பட்டு நீலவனப்படி நிற்பார்கள் அவர்களுக்கு உரிய டைமுக்கு போய் சேர முடியாமல் வேறு இடங்களில் தங்கி நின்று போவார்கள் அதன் அடுத்தாண்டவர்களுக்கு வரக்கூடிய சாத்திய நிலை இல்லாமல் போகும் கால தாமதமாய் வகுப்புக்கு செல்வதால் தமது கல்வி நடவடிக்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றார் மற்றும் ஒரு மாணவனான சரீஸ் மாசம் மாசம் சீசனை தாராங்க மறுநாள் பஸ் நிப்பாட்டா போகுது அதிகமான மாணவர்கள் டெக்னிக்கல் காலேஜுக்கு வராங்க பக்கத்தில் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கு மற்றது உயர் தொழில்நுட்ப பாடசாலை மாணவர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க காலையில சிங்கிள் டோர் பஸ்ஸை தான் போடுவாங்க அதால எல்லாம் நெருக்குப்பாட்டு இனி இல்லைன்ற கஷ்டத்துக்கு மத்தியில் வாராங்க மாணவர்களின் இந்த குற்றச்சாட்டு குறித்து இந்த வீதியினால் தினமும் சேவையில் ஈடுபட்டு வரும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதி கே எஸ் குகேந்திரனிடம் கேட்டபோது எங்களை சம்பளத்தில் வெட்டுறான் ஓவர்லோடுன்னு ஏற்றல ஒரு கணக்கு தான் ஏற்றலாம் வெளில இப்போ படத்தூருக்கு வெளில அடிப்பாங்க அவளத்தூருக்கு வெளில அடிப்பாங்க ஒரு போல் நினைப்பாங்கன்னா அவருக்கு இறங்க முடியலாம் சைவமாரோட ஒத்து போகாது மற்ற ஃபுட்பாலில் அனுப்பாங்க உள்ளுக்கு வேண்டியதுன்னா உள்ளுக்கு ஆகுறது ஒரு தப்பு தவறு ஒரு விழுந்தா நாங்கள் போய் அங்கே போலீஸில்